السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين فرقوا دينهم وكانوا شيعا لست منهم في شيء إنما أمرهم إلى الله ثم ينبئهم بما كانوا يفعلون சர்வ சத்தியத்தை நிலைநாட்ட வந்த நபிமார்களில் இறுதியாக முதலித்த உயிரிலும் மேலான முகமது சல்லாஹ் அலுவலம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அடுத்து நடந்த எடுத்து நடக்கக்கூடிய அத்தனை நடிகார்கள் மீதிலும் சாந்தி சமாதானம் என்றும் உயர்ந்த நீயத்தோடு வந்தமர்ந்திருக்கும் இஸ்லாமிய நண்பர்களே உலக வாழ்க்கையில் விடயங்கள் எடுத்து நடக்குமாறு நமக்கு இருக்கிறானோ அவ்விடயங்களை எடுத்து நடக்குமாறும் எதை தவிர்த்து நடக்குமாறு நம்மை விளக்கி இருக்கிறானோ அவ்விடயங்களை தவிர்த்து நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன் கண்ணியத்திற்குரிய மேலாண் சகோதரர்களே நபிசல்லாஹு சொன்னார்கள் இத்தரப்பத்தில் யகூது அல இஹ்தா வசபீன பிறப்பா யூதர்கள் எழுபத்தி ஒரு கூட்டங்களாக பிரிந்தார்கள் ஒத்தரபத்தி நசாரா அலஸ்னத்தை பெருகா நசாராக்கள் எழுபத்தி ரெண்டு கூட்டங்களாக பிரிந்தார்கள் என்னுடைய இந்த சமுதாயம் எழுபத்தி மூன்று கூட்டங்களாக பிரியும் குல்லுஹா பின்னாரி இல்லா வாஹிதா எல்லா கூட்டமும் நரகத்துக்கு போகும் இல்லா வாஹிதா ஒரே ஒரு கூட்டத்தை தவிர என்பதாக நபி சொல்லா அவர்கள் சொன்னார்கள் சஹாபாக்கள் கேட்டாங்க யார் யார சொல்லலாம் சுவர்க்கத்துக்கு போகக்கூடிய அந்த கூட்டம் யார் யார் சொல்லலாம் என்று கேட்ட நேரத்துல நபி சொல்லலாம் சொன்னார்கள் அலா மிஸ்லிமா அழகி நானும் இன்றைய நாள் நானும் என்னுடைய தோழர்களும் எந்த மார்க்கத்தில் இருக்கிறோமோ அதன்படி யார் வழிநடக்கிறார்களோ அவர்கள் சுவர்க்கம் செல்வார்கள் என்பதாக நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரிய மேலாண் சகோதரர்களே இந்த எழுபத்தி மூன்று கூட்டங்கள் என்பதை பற்றிய பல விளக்கங்கள் இந்த ஹதீஸ்க்கு சொல்லப்பட்டிருக்கு அதுல இன்னைக்கு இலங்கை எடுத்துக்கொண்டால் எங்கட ஸ்ரீலங்கா இந்த நாட்டை எடுத்துக்கொண்டு சொன்னால் கிட்டத்தட்ட பல கூட்டங்கள் இருக்குது அதாவது எழுபத்தி மூணு கூட்டத்துல சில கூட்டங்கள் அதுல ஒரு கூட்டத்தை சொல்லலாம் வானமும் அல்ல பூமியும் அல்ல மலையும் அல்ல கடலும் அல்ல எல்லாமே அல்ல நாங்க வாங்குற தேங்காவும் அல்லாதான் இப்படி ஒரு கூட்டம் அல்லாவுக்கால எல்லா இடத்துல இருக்கிறான் என்று சொல்றது வேற எல்லாமே அல்லா என்று சொல்றது வேற எல்லாமே அல்லா என்று சொல்றது இது ஒரு மனிதனை இஸ்லாத்தை உற்றும் வெளியாக்கிடும் இப்படி ஒரு கூட்டம் இன்றைக்கு இலங்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் ஒரு குரானுடைய ஆயத்தை வச்சியே வலிக்கிட்டு போனார்கள் என்ன ஆயத்தா ரப்பக ஹத்தா யக்கல் யக்கீன் உங்களுக்கு யசீன் வரும் வரைக்கும் நீங்க அல்லாவ வழிபடுங்க அல்லாவ வணங்குங்க என்று அல்லா குரான் சொல்றார் யசீன் என்றா என்ன சாதாரண எங்கள்கிட்ட கேட்டு என்ன சொல்லுவோம் யசீன் என்றா உறுதி ஈமான்னு சொல்லுவோம் ஆனால் இந்த இடத்துல யசீன் என்பது மவுன் என்ன மரணம் வரும் வரைக்கும் நீங்கள் அல்லாவை வணங்குங்க இதுதான் குரான் நமக்கு சொல்லி தரக்கூடிய கட்டளை மேலாண்மை இப்படி ஒரு கூட்டம் யகைன் வந்துட்டால் ஐக்கங்களை சொல்ல தேவையில்ல ஜக்காத் கொடுக்க தேவையில்ல ஒரு நல்ல காரியங்கள் செய்ய தேவையில்லைன்னு சொல்லி வீட்டிலே அமர்கிறது இப்படி ஒரு கூட்டம் இலங்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல மேலாண் சோதர்களே இலங்கையில மூணாவது ஒரு கூட்டம் எல்லாத்தையும் சொல்றதுக்கு நேரம் போதா மூணாவது ஒரு கூட்டம் காதியாளர்கள் இந்த காதியான் முலாம் அஹமத் மிர்சா முலாம் அஹமத் என்பவரை யூதர்களுடைய சரித்திரத்துல நான் இதற்கு முன்னாலே பல இடங்கள்ல பேசியிருக்கிறேன் யூதர்கள் யூதர்கள் என்பவர்கள் கிட்டத்தட்ட பன்னெண்டு திட்டங்களை கொண்டவர்கள் அவங்கள்ட்ட பன்னெண்டு திட்டங்கள் இருக்கு இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு பணம் திட்டங்கள் இல்ல நான் இதற்கு முன்னால பேசியிருக்கிறேன் சிறுவர்களுடைய விடயத்துல காற்றும் பெரியவருடைய விடயத்துல ட்ரக்ஸ் ட்ரக் சம்பந்தமாக இது பல இடங்கள்ல பேசிக்கிறேன் இது மூணாவது திட்டம் என்ன தெரியுமா இஸ்லாமிய போர்வையை போத்தி கொண்டு இஸ்லாம் அழிக்கிறது இதற்காக பயன்படுத்தினவர்கள் தான் யூதர்கள் யாரை சொன்னால் இந்த காவியாளிகள் இன்னொன்று யார் என்று சொன்னால் இன்னைக்கு இலங்கையில பல இடங்கள்ல பரவி இருக்கக்கூடிய சியாக்கள் எங்களுக்கு தெரியும் அண்மையில கூட இந்த மொஹரம் மாதம் அண்மையில கூட இந்த போராக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இலங்கையில விஜயம் செஞ்சு அவருடைய மாநாடுகள் நடந்து ஒவ்வொன்று இருந்துச்சு இவர்கள் யார் ஷியாக்கள் என்பவர்கள் யார் எப்படி ஒரு கூட்டம் இந்த ஷியாக்களை உருவாக்கியதே இந்த யூதர் எப்படி என்று மேலாண் சொல்வதிலே அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் யூதர்கள்ட்ட ரெண்டு விதமான நோக்கம் ஒன்று உலக பணத்தொகையை குறைக்கணும் உலக பணத்தொகையை குறைக்கணும் ரெண்டாவது இஸ்லாத் அழிக்கணும் இஸ்லாத் அழிக்கிறதுல ஒரு சிக்கல் தான் சொன்னால் அப்துல்லா சபா என்று சொல்லக்கூடியவர் அது உஸ்மான் நபியுல்லாவும் அவர்களுடைய ஆட்சி காலம் இந்த ஆட்சி காலத்துல என்ன செஞ்சாருன்னு சொன்னா முஸ்லிம போல இவர் வந்து உண்மையில யமன் யமன் நாட்டை சேர்ந்தவர் பல இடங்களுக்கு விஜயம் செஞ்சு இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு பல திட்டங்கள் நீட்டார் ஒன்றும் சரி வரல இப்ப உஸ்மான் ரபியுல்லா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் என்ன செய்யறாரு சொன்னா உஸ்மான் ரபியுல்லா வந்து அவர்களுக்கு ஒரு எதிர்கட்சி உருவாக்குறாங்க உஸ்மான் ரபியுல்லா வரும் அவர்கள் பிரசிடண்டாக இருக்கிறாங்க இல்ல இந்த பிரசிடண்ட் எதிராக ஒரு எதிர்கட்சி உருவாக்கினவர் தான் அப்துல்லா இபுரு சபா இந்த அப்துல்லா இபுரு சபா என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாம் இஸ்லாத்தை எதிர்த்து திட்டம் மேலாண் போர்களே இவருடைய திட்டம் என்னன்னா ஒரு எதிர்கட்சி உருவாக்கி இது மிகப்பெரிய வரலாறு இந்த எதிர்கட்சியின் மூலமாக கடைசியாக திட்டம் நீட்டி அதன் உஸ்மான் அவர்களை அளவுக்கு எந்த அளவு என்றால் உஸ்மான் அவருடைய ஆட்சி இவர்களுக்கு சாதகமான ஒரு கூட்டமும் இவர்களுக்கு எண்ணெய்க்கா ஒரு கூட்டமும் உருவாகிறது உருவாக்கினர் தான் யாரு அப்துல்லா சபா எப்படி உருவாக்குறாங்க சொன்னாங்க மேலாண் சொன்னவர்களே அப்துல்லா சபா சொல்லக்கூடிய ஒரு கொள்கையை பரப்பினார் என்ன கொள்கைண்டா நபிசல்லா அலிஸ்லம் அவர்களுடைய அந்த நுகுவத்துக்கு பின்னால நபிசல்லா அலிஸ்லம் அவர்களுடைய அந்த இடத்துக்கு ரசூலுல்லாவுடைய ஒப்பாத்துக்கு பின்னால அந்த இடத்துக்கு தகுதியான கலீஃபா யாரு அலி ரபி யாரு அலி ரபி அல்லா அதற்கு அபூபக்கரோ உமரோ அதற்கு உஸ்மானோ இந்த மூணு பேரும் என்ன செஞ்சாங்கன்னா அலி ரபி அல்லா அவர்களுக்கு கொடுக்காம இவங்க ஆட்சியை பறிச்செடுத்தாங்க என்ற ஒரு கொள்கையை பரப்பின உடனே ரெண்டு கூட்டம் உருவாயிடுச்சு ஒன்று ஷியாக்கள் இன்னொன்று சவாரி ஒன்று ஷியாக்களை சொன்னால் அலிரவியல்லாவன் அவர்களுக்கு சார்பாகவும் சவாரிக்கள் என்பவர்கள் அலிரவியல்லாவன் அவர்களுக்கு ஏற்றைக்காகவும் இப்ப இந்த அலிரவியல்லாவன் அவர்களுக்கு சார்பான இந்த கூட்டத்தை கொண்டு என்ன செஞ்சாருன்னா இப்ப உஸ்மான் ரவியல்லாவன் அவர்களை கொலை செஞ்சால்தான் அலிரவியல்லாவன் அவர்கள் ஜனாதிபதி ஆகலாம் இப்ப இந்த திட்டம் இந்த திட்டத்தின் அடிப்படையில மேலாண் போதுகிறேன் மிகப்பெரிய வரலாறு எந்த அளவுக்கு இருந்தா உஸ்மான் ரவியல்லாவன் அவர்களுக்கு ஒரு கிளர்ச்சி உருவாகுது உஸ்மான் ரீவாவன் அவர்கள் உண்மையாக இருக்கிறாங்க இவர்கள் ஒப்பாத்தாகக்கூடிய நாள் ஷஹீதாக்கப்படக்கூடிய நாள் ஒரு கனவு காண்றாங்க நபி சொல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் வந்து சொன்னாங்க யா உஸ்மான் அப்சர் இந்த நாள் இதை காலை பொழுது எங்களையோட என்ன செய்யுங்க காலை உணவை எங்களோட சாப்பிடுங்கன்னு சொல்லி ரசூ சல்லா அலிஸ்லாம் அவங்க உஸ்மான் அவங்க கனவுல வந்து சொல்லிட்டு போறாங்க சஹியான் உஸ்மான் ஏதோ ஒரு அசப்பாவோட நடக்க போகுது என்ன செஞ்சாங்க நோம்ப பிடிச்சாங்க நோம்ப பிடிச்சிட்டு குரான் ஷெரீப் இவர் இந்த அப்துல்லா இவர் சபா உருவாக்கின இந்த எதிர்கட்சி உஸ்மான் ரவி அல்லா அவங்களுடைய வீட்டை வந்து என்ன செய்யுது குரான பறிச்சு வீசிட்டு உஸ்மான் ரவி கொலை செய்யறாங்க உஸ்மான் ரவி அல்லா அந்த குரானுடைய பிரதியில என்ற ஆயத்துல அதற்கு உஸ்மானுடைய ரத்தம் போய் போடுவது கருத்து அவர்களுடைய விடயத்துல அல்லா போதுமானவன் என்ற கருத்தை இந்த குரானுடைய ஆயத்து சொன்னது உஸ்மான் அவனுடைய ரத்தம் அந்த இடத்துல போய் விடுது வரலாறு சொல்லுது யாரு கொலை செய்து காரணமாக இருந்தார்களோ அவர்கள் அல்லா பைத்தியக்காரர்களாக மாற்றினார் மேலாசிரியர்களே உஸ்மான் அவங்க கொலை செய்யப்பட்டாங்க இப்ப என்ன செய்யப்படுது இது அப்துல்லா இப்ப சபாவுடைய முதலாவது திட்டம் நிறைவேறுது இப்ப அலில் அலி அல்லாவங்களை கொண்டு வரணும் அலில் அலி அல்லாவன் அவங்களை ஆட்சிக்கு கொண்டு வரை மட்டுமல்ல அலில் அலி அல்லாவங்களுக்கும் என்னைக்காவது கூட்டத்தை கொண்டு வரணும் அப்துல்லா இந்த சபா என்று சொல்லக்கூடியவர் நான் அலில் அலி அல்லாவோட கட்சி என்று சொல்லி நினைச்சார் வேடம் போட்டு உள்ளுக்கால எதிர்கட்சி எப்படி இவர் ஆளும் கட்சியில இருந்து கொண்டு வேறொரு கூட்டத்தை உருவாக்குறது யாருக்கு அலிரமியதாவும் கேட்டைக்காக சவாரி அவர்களே இப்ப சிரியாக்கள் அதிநதியெல்லாம் சார்பாக ஆட்சிக்கு வரணும் நினைக்கிறாங்க சவாரிக்குகள் சொல்றாங்க இல்ல அலிரவி வரக்கூடாது உருவாக்கி போட்டு என்ன செய்யலாம் இந்த பித்னாவை உருவாக்கி போட்டு இதன் அடிப்படையில இந்த முடிவு என்ன என்பதை பற்றி இவன் என்ன செய்யறான் பல திட்டங்களை செஞ்சு கொண்டிருக்கிறான் வேளாண் சகோதரர்களே இந்த இடத்துல உருவாகினதுதான் அப்துல்லா சபா உருவாக்கி இந்த கூட்டத்துடைய இருந்தா அந்த காலத்தில் அலி ரவி வந்து அவர்களுக்கு சப்போர்ட்டான கூட்டம் அதாவது ஆட்சி இந்த ஷியாக்கள்ல நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் இருபத்தி ரெண்டு கூட்டம் பிரியும் இருபத்தி ரெண்டு கூட்டம் இப்ப இந்த ஷியாக்கள்ல முதலாவது கூட்டம் தான் என்னன்னு சொல்லக்கூடியவங்க இவங்க அந்த காலத்திலே உருவாயினாங்க எப்படி உருவாயினாங்கன்னு சொன்னால் இவர்களுடைய கொள்கை லா இலாக இலாக லா இலாக இல்லா அழியுள் இல்லை நாங்க என்ன சொல்றோம் லா அல்லாஹ் தவிர இறைவன் யாரும் இல்ல இவங்க சொன்னாங்க லா இலாக இல்ல அலி அலித்தான் கடவுள் அலித்தான் அல்லான்னு சொன்னாங்க இப்ப அளவுக்கு என்ன தெரியுமா சொன்னது இந்த மேகங்கள் எல்லாம் அழிரதியுள்ளா இந்த மின்னல் எல்லாம் அவங்க பேசுறது எந்த அளவுக்கு இவர்களுடைய ஒரு கொள்கை தான் இருந்துச்சு இப்ப இடி மின்னல் சத்தத்தை கேட்டு சொல்லுவாங்க அஸ்லாம் அழைக்கியா அமீரல் அலிதல் இல்லாமலுக்கு சலாம் சொல்லுவாங்க எப்படி ஒரு கொள்கை உருவாக்கின உடனே அலிதல் மசூரா செஞ்சாங்க இவங்களை என்ன செய்யலாம் கூப்பிட்டு பேசுறாங்க இவங்க கட்டுப்பட்டதாக தெரியல இவங்களை எல்லாத்தையும் அலிதல் அவங்க நெருப்பால எரிச்சு போட்டாங்க என்ன செஞ்சாங்க நெருப்பால எரிச்சு போட்டாங்க ஏழாம் போதுகளே எந்த அளவு கொள்கையில இவங்க உறுதி எடுத்துனா நெருப்பால் எரிக்கக்கூடிய நேரத்துல இவர்கள் சொல்கிறார்கள் இந்த சபையா என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டம் சொல்லுது இறைவனுக்கு மாத்திரம் தான் நெருப்பால் எரிக்க முடியும் அதனால எங்கட ரப்பு எங்களை நெருப்பால் எரிக்கிறார் நாங்க ஏற்றுக்கொள்றோம் என்று சொல்லி அந்த நெருப்பு சாப்பிடுறாங்க எப்படி ஒரு கூட்டம் அப்துல்லா சபா ரெண்டாவது கூட்டம் உருவாக நாங்க இந்த அப்துல்லா சபாவோட கூட்டம் எப்படி சபையா என்று சொல்லக்கூடிய கூட்டம் அதிரதி இல்லாமல் தான் கடவுள் இப்ப மன்சூரியா உருவாராங்க இந்த மன்சூரியா ஒரு ஒரு தரம் கீழே வந்து லா இலாக இல்லம்மா அல்லா தான் ரசூல் ஆனால் அலியும் ரசூரும் தான் அல்ல இவர்கள் ரெண்டு கூட்டம் அலவியா ஹாஷிமியா இவங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன தெரியுமா இப்ரேல் அலி அவர்கள் நுபுவத்தை எடுத்து வரக்கூடிய நேரத்துல நபிசல்லா அலி சொன்னவங்க தன்னுடைய மகள் பாத்திமாவை கொடுத்து களவாண்டி நுபுவத்தை வாங்கி கொண்டாங்க இப்படி ஒரு கூட்டம் மன்சூரியா மூணாவது கூட்டம் ராகுலா நேரம் மூணாவது கூட்டம் ராகுலா இந்த சொல்லக்கூடியவர்கள் சரி இல்ல மூணாவது தரம் என்ன வந்து நபிக்கு பின்னால வரக்கூடிய ஒரு இமாம் அதிரீதாவும் யாரு அதன் அதே போல அபுபக்கர் ரபியல்லாவும் இவங்க மூணு பேர் நினைச்சாங்கன்னா ரசூலுல்லாவுக்கு பின்னால ரசூலுல்லா மௌத்தா கூடிய நேரத்துல அலி ரவியுல்லாவன் அவர்களுக்கு ஒத்தே செஞ்சு போறாங்க நீங்க அடுத்த விமா அடுத்த கல்விதா ஆனா இவங்க மூணு பேரும் சிந்தம் பேசி அவங்கள்ட்ட இருந்து பரிசீலிக்கிறாங்க ஆட்சிய என்று சொல்லி ஒரு கொள்கையை பரப்புறாங்க எந்த அளவுக்கு சொன்னால் மேலாண் அவர்களே இவர்கள் கட்சிக்கு போனால் மக்களாக்கு போனா நதியோடு அடக்கம் செய்யப்பட்ட அபுபக்கர் அங்க போனேன்னு சொன்னா இவர்கள் சொல்லக்கூடியது அல்லாஹுமல் யார் அந்த செய்தானின் அநியாயக்காரனையும் நீ நாசமாக்குவாயான்னு சொல்லி அதன் உமருக்கும் அதன் அபூபக்கருக்கும் மதுவா சொல்லுவாங்க மேலாண்மை சொன்னங்களே அதன் அபூபக்கர் ரதியுல்லா ஒன்று சொன்னாங்க நான் உலகத்துல எல்லாத்துக்கும் பிரதி உபகாரம் செஞ்சுட்டேன் ஆனால் அபூபக்கருக்கு அல்லா தான் பிரதி உபகாரம் செஞ்சிருவேன் சொன்னாங்க இந்த அளவு உண்மையான ஒரு சகாபி தன்னுடைய வாழ்நாளே ரசூருல்லாவுக்காக ஒரு சகாபி இவர்களை பார்த்து இவர்கள் நாசமா போகட்டும் சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த ராபிதாக்கள் அதே போல உமர் ரவியுல்லா வந்து அவர்களுக்கும் சொல்லுவாங்க உமர் ரவியுல்லாவோட விஷயத்துல நபிசல்லா சொன்னார்கள் மலர் மலர்குமார்கள் அதற்கு உமருடைய நாவால பேசுறாங்கன்னு சொல்லி நபியவங்க சொன்னார்கள் மேலாண் சோதரிகளே எந்த அளவு என்றால் நபி சொல்லா ஒரு சொல்ல உமர பார்த்து சொன்னாங்க பற்றி நீங்க வரக்கூடிய பாதையில செய்தான் குறுக்கிட மாட்டாங்கன்னு சொன்னார்கள் இந்த பொறுமதியான சகாபாக்களை இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா இவர்கள் ஆட்சியை பறிச்சாங்க இவர்களுக்கு பகவான் செய்யக்கூடிய ஒரு தன்மை இந்த ராசதாக்கள் செய்யுது இவங்கள்ட்ட அடுத்த ஒரு தன்மை தான் என்னன்னு சொன்னால் இஸ்னா அசரியா பன்னெண்டு இமாம்கள் சொல்லுவாங்க அலி அப்துல்லாவோ ஹசன் சுசை ஐப்பரோர் அலி முகமது ஜாஃபர் என்று சொல்லி இப்படி பன்னெண்டு பேர் இருக்கிறாங்க இந்த பன்னெண்டு பேரும் அலி ரபில்லாவன் அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய நபிமார்கள் என்று சொல்லுவார்கள் இந்த பன்னெண்டு பேரும் யாரு அலி பின்னால் வரக்கூடிய நபிமார்கள் என்று சொல்வார்கள் மேலாண் போதுகளே இவர்களுடைய ஒரு கொள்கைக்கார் யூதர்கள் என்ன செஞ்சாங்கன்னா சௌராச மாத்தினாங்க அதே போல இவர்கள் புராண மாத்தினார்கள் எப்படி இருக்குன்னா எங்களுக்கு முப்பது ஜித்து இருக்குது அவர்களிடத்துல இந்த ராபி ராத்திரத்தில் இருக்கக்கூடிய ஜிதுடைய எண்ணிக்கை தொண்ணூறு ஜிது எங்கள்கிட்ட ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆய இவர்கள்ட்ட பதினேழாயிரம் ஆயிரத்தி போவாங்க இந்த குரானுடைய வசனங்கள் ஒன்று தான் இவர்களுடைய இல்லாம வரசூலம் அல்லா குரான் என்ன சொல்றாள் சொல்றார் இல்லாம வர வரசூலவும் அழியுமா அல்லா குரான் சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தான் யார் அல்லாவுக்கும் ரசூலுக்கு வழிபடுறாங்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள் ஆனால் இவர்கள் மாறி வச்சுக்கிறாங்க இல்லாம வரசூலவோ விலாயத்து அவர்களுக்கும் இந்த வழிபட்டாங்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று மாற்றி வச்சுக்கிறார்கள் அதே போல நாங்கள் என்ன சொல்றோம் பாத்தியால யாரெல்லாம் நேர் வழி காட்டி இவர்கள் வெளியே வச்சிருக்கிறாங்க அது முராது இருக்கிறார் அல்லா அதிரதிக்கு அவருடைய வழியை காட்டி சொல்லி இவர்களுடைய குரான்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல அலிஸ்லாமி லாலிகல் கிதாப் அலிஸ்லாமி இந்த வேதத்துல எந்த சந்தேகமும் இல்ல இந்த கிதாப் என்று சொல்றது அலி ரபியுல்லாவும் என்பதாக அவர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க அதிகாரி இல்லாம விஷயத்துல எந்த சந்தேகமும் இல்ல அவர் தம் நபி என்பதாக இவர்கள் சொன்னாங்க எந்த அளவுக்குண்டா வயநாயில் பஷாரி வல்முங்கரி வல்பகை அல்லா மகால சொன்னார் அல்லாவுத்தால மானக்கீடான காரியங்கள் வெறுக்கத்தக்க விஷயங்கள் அட்டூழியங்கள் அல்லாவுத்தால தடை செய்தார் இவங்க சொல்லக்கூடியது என்ன தெரியுமா பஷ்டா மானக்கேடு என்று சொன்னா அபூபக்கர் ரசில்லா வந்து வெறுக்கத்தக்க விஷயம் என்றா உமர் ரசில்லா வந்து அநியாயம் என்று சொன்னா உஸ்மான் ரசில்லா வந்து இவங்க மூணு பேரையும் அல்லா குவிக்கிறான் என்பதா ஒரு ஆளுக்கு வந்து சொல்றாங்க இப்படி தொண்ணூறு ஜுத்து கொண்ட குரான் பதினேழாயிரம் அத்தியாயம் கொண்ட குரான் இவர்கள் இருக்கிறது மேலாளர்களே இவங்க சொல்லக்கூடிய ஒரு கொள்கைத்தான் என்று சொன்னால் எல்லா சகாபாக்களும் மதம் மாறினவர்கள் எல்லா சகாபாக்களும் அதான் பாருங்க அவங்க யாரு அறிவுறுதியுடைய வம்சத்துல ஹசன் ஹுசைன் ரத்தியுல்லா இப்படியான சகாபாக்களை தவிர மற்ற எல்லாமே ஊர்த்தது என்ற கொள்கையில இருக்கக்கூடியவர்கள் ஏன்னா சோதர்களே அதே போல பல விஷயங்கள் எந்த அளவுக்கு சொன்னால் இவர்களுக்கு அல்புத்தா எங்கள்கிட்ட சரியான ஆறு கிரந்தம் இவங்கள்ட்ட அல்புல் அருவான்னு சொல்லி சரியான நாலு கிரந்தங்கள் இங்கே அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா சவுதி எங்களுடைய ஆட்சி கீழால் ஒரு நாளைக்கு வரும் இவர்களுடைய அந்த கிரந்தத்துல சவுதி ஒரு நாளைக்கு ஆட்சி கீழே வரும் ஆட்சி கீழே வந்து உடனே முதலாவது நாம செய்யற வேலை என்ன தெரியுமா ரசூலுல்லாவுடைய மக்களாவுக்கு பக்கத்தில் அடக்கப்பட்ட ரெண்டு கழுதைகளையும் தோண்டி நாங்கள் எடுக்கணும் யாரு ரெண்டு கழுதைகள் அதற்கு உமர் ரஞ்சிருந்தாவனும் அதற்கு அபூபக்கம் இப்படியான வழிகட்ட கொள்கை உடையவர்கள் தந்த செய்யார்கள் நான் சொன்னேன் மன்சூரியா நாலாவது சொல்லக்கூடியவர்கள் இஸ்மாயிலியாவுல ஏழு இஸ்மாயிலியா ஏழு ஏழாவது கூட்டம் தான் அல் அல் என்று சொல்லக்கூடிய இவர்களுடைய கொள்கை இவர்கள் ரெண்டு பிரிவு ஒன்று சுலைமானியா அடுத்தது தாவூரியா சுலைமானியா என்றவர்கள் இலங்கைக்கு வாழ்ந்தல்ல அவர்கள் எமன் நாட்டை சேர்ந்தவர்கள் தாவூதியா என்ற கொள்கையை சார்ந்தவர்கள் தான் இலங்கைக்கு அண்மையில கூட எத்தனையோ ஆயிரம் பேர் வந்து அவருடைய மரக்கதன் எங்கே இருக்குது பம்பளக்கு கீழே இருக்குது இவர்கள் தான் தாவூதியாக்கள் இவர்களுடைய ஹெட் ஆஃபீஸ் இருக்குது மேலாண் சோதர்களே இந்த பொஹரா என்று சொல்லக்கூடியது அரபு வார்த்தை அல்ல இந்தி வார்த்தை பொஹ்ரா என்று சொன்னால் காது அதாவது வியாபாரி இவர்கள் வியாபாரத்துல மிகவும் அதாவது கொள்கைக்கு பறக்கக்கூடியவர்கள் இந்த போராட்டம் ஏதாவது இவர்களுடைய சில கொள்கைகளை நான் சொல்றேன் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய போராட்டருடைய எண்ணிக்கை அளவுக்கு பத்து லட்சம் பேர் இருக்கிறாங்க முழு உலகத்திலேயும் பத்து லட்சம் போராட்டம் இருக்கிறாங்க பதினாலு நாடுகள்ல இருக்கிறாங்க அதுல ஒன்பது லட்சம் பேர் இந்தியால இருக்கிறாங்க அதுல ஒரு லட்சம் பேர் தான் வெளிநாடுகள் இருக்கிற சவுதி அமெரிக்கா யூகே போன்ற நாடுகள் இருக்கிறாங்க இவர்களுடைய ஒரு கொள்கை காரணம் இவர்கள் எங்களை பள்ளி வாய்ப்பு வந்து சொல்ல மாட்டாங்க எங்களை பள்ளி வாயல் நஜித்தான பள்ளி வாயல் நாங்க எல்லாமே அவர்களுடைய பார்வையில காப்பிடுவோம் இதனால அவருடைய பள்ளி வாயிலுக்கு போனாலும் உள்ளுக்கு எலவு பண்ண மாட்டார்கள் அதே போல இவர்கள் சொல்லக்கூடியது நாங்க அஜிக்கு போறோம் எதற்காக சொன்னால் ரம்சுன் அதாவது ரம்சுன் இமா சொல்லுவாங்க இவர்கள் சேர்க்கக்கூடிய ஒரு கொள்கை தான் என்னன்னு சொன்னா அஜித அவர்களுக்கு பின்னால நபிமார்கள் காலம் காலம் கியாமத்தால் வரைக்கும் சொல்லுவார்கள் அதுல இப்ப இருக்கக்கூடியவர்களுடைய இமாம் யார் என்று சொன்னால் டாக்டர் முகமது பஹருத்தீன் அதாவது டாக்டர் முகமது குர்ஹானுத்தீன் சாஹிப் என்று சொல்லக்கூடிய தொண்ணூத்தி ஒரு வயது நீங்க எல்லாரும் பாத்திருக்கீங்க ஏர்போர்ட்ல வந்த நேரத்துல இவருக்கு ரெட் காப்பை பிரித்து இவர் என்ன செய்யறாங்க கண்ணியப்படுத்துறாங்க இவர் என்ன செய்வாருண்டா இவருக்கு முன்னால் இருந்த தலைவர் யாரு தாயில் கைப்புத்தி இவர்த்த படிச்சோத்தர் இவர்த்த இப்ப இவர் சிந்திக்குமா இவருடைய எந்த அளவு கொள்கை நான் மேலாக சொல்கிறேன் இவர்கள் தொழுகிறது வந்து இந்த இமாமுக்கு போய் சேரும் என்றுக்காக சொல்லுவார் இவருடைய கொள்கை அதுதான் யாருக்கு தேரோ அல்லாக்கு சேர்றது அல்ல இவர்களுக்கு போய் சேரும் இந்த அளவுக்குண்டா இந்த இமாமுக்கு பாதிலும் அதாவது இவர்கள் என்னென்னா எங்களுடைய மறைவாட்டு அறிவார் இன்னைக்குமா யார் எப்ப மோத்தா போவா யார் எப்ப போறப்பா மறைவான வானத்துல என்ன நடக்குது பூமியில என்ன நடக்குது எல்லா விஷயங்களும் இவருக்கு தெரியவா என்ற ஒரு கொள்கையுடையவர்கள் எந்த அளவுக்கு நான் மேலாண் அவர்களே இவரை முதலாவது சந்திச்சு பேசணும்னாலும் இவருக்கு சுஜூத் செய்யணும் என்ன செய்யணும் இவருக்கு சுஜூத் செய்யணும் பெண்களா இருந்தால் இவருடைய கையையும் காலையும் மோந்து கொள்ளும் எப்படியான ஒரு கொள்கை அது மட்டுமல்ல மேலாண் அவர்களே இவர்களுக்கு நாலு விசேஷம் தன்மையை கொடுத்து வச்சுக்கிறாங்க ஒன்று என்னென்னா முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பூமியுடைய சொத்தும் இவருக்கு தான் சொந்தம் இந்த போராட்டல்ல ஒரு சட்டம் இது சம்பாதித்ததுல அஞ்சுல ஒன்று இவர்களுக்கு கொடுக்கணும் யாரு கொடுக்கணும் இந்த இமாம் கொடுக்கணும் அதே போல மேலாண்மை அவர்களே இதை இமாம்கிட்ட கணக்கு கேட்கலாம் அவனுக்கு நான் இவ்வளவு தந்தேன் இவ்வளவு பதக்கா செஞ்சுக்கிறேன் நீங்க எங்க செலவழிச்சீங்கன்னு சொல்லி கணக்கு கேட்கலாம் அதே போல மேலாண்மை அவர்களே இதுதான் நாகவே கேடு கெட்ட கொள்கை பூமியில வாழக்கூடிய அல்லா என்றா எங்களை இமாம் தான் சொல்லுவார்கள் இந்த அளவு கேடு கெட்ட கொள்கையை கொண்டவர்கள் இந்த போராட்டம் அது மட்டுமல்ல அப்படியே ஒரு மனுஷனை பார்த்தா என்ன இவருக்கு தெரியும் நாலு கொடுத்து அது மட்டும் மேலாட்சி இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் இருந்தா ஒரு இமாம் இன்றைக்கு மௌத்தா போனா இதற்கு முன்னால இருந்த இமாம் தான் தாழ் செய்து இவர் மௌத்தா போனா இவருடைய ரூபு வந்து என்ன செய்யப்படும் என்றால் இப்ப இருக்கக்கூடிய டாக்டர் டாக்டர் குர்ஹானுத்தீன் என்றவருக்கு இவருடைய ரூ அப்படியே மாற்றப்படும் என்ற ஒரு கொள்கையில் இருக்கிறாங்க அது மட்டுமல்ல மேலாண் சோதர்களே இவர்கள் சொல்லக்கூடியது அல்லாஹ் பத்தி கேட்ட என்ன தெரியுமா சொல்லுவார்கள் லா மௌஜூத வலாதேர் மௌஜூத் அல்லாஹ் இருக்கிறான் ஆனால் இல்ல அல்லாஹ் சக்தி உள்ளவர் ஆனால் சக்தி இல்ல அல்ல அறிந்தவன் அல்ல அறியாதவன் என்ற ஒரு மதத்தனமான ஒரு பைத்தியத்தனமான ஒரு கொள்கையை கொண்டவர்கள் ஆனால் எங்களை இமாம் எல்லாமே தெரியும் அல்லாவை விட இதுவும் இல்லாம என்ன இவருடைய இமாம ஒரு கடவுளாக பார்க்கக்கூடியவர்கள் எந்த அளவு இல்லா இவருடைய ஒரு கொள்கைத்தான் அதாவது வட்டி வந்து ஹலால் வட்டி என்னது ஹலால் என்பதாக இவர்களுடைய கொள்கை இது அது மட்டுமல்ல இவர்களுடைய செபிலாவுடைய திசையை எடுத்துக்கொண்டு சொன்னால் மும்பைய இருக்கக்கூடிய தாயை செய்குதீன் சொல்லக்கூடிய மோட்டாப்போட இவருடைய இமாமிக்கு தானே அந்த விபுலாவை அது மட்டுமல்ல இவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா நாங்க தொழுறது எங்களுடைய இமாமுக்கு செய்யறதுக்கு நாங்க ஹஜ்ஜி செய்யறது எங்களுடைய இமாமுடைய ஒரு அடையாளத்தான காபா என்ற ஒரு கொள்கையுடையவர்கள் அது மட்டுமல்ல இவர்களுக்கு தொழுக வந்து முதலாவது பத்து நாள் மட்டும்தான் பத்து நாட்கள்ல தொழலாம் ஆனால் கட்டாயமாக சொல்லப்படக்கூடிய தொழுகை வந்து முஹர முதல் பத்து நாள்ல தான் சொல்லணும் அது இல்லாம மதுரையும் ஷாவையும் துவரை மக்களையும் சேர்த்து சொல்லுவாங்க இவர்கள் சும்மா சொல்ல மாட்டார்கள் இப்படி பலவிதமான கேடு கெட்ட வழி கெட்ட கொள்கையை கொண்டவர்கள் தான் இவர்கள் எந்த அளவுக்கு சொன்னா இந்தியாவிலிருந்து ஒருவர் வெளிநாட்டுக்கு போறதா இருந்தால் கபருக்கு போய் செஞ்சு வெளிநாட்டுக்கு போகலாம் எல்லாத்தையும் அவரோட பாவி என்று எழுதி இதே போல பல கொள்கைகளை கொண்டவர்கள் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் இப்படி பல கொள்கைகள் இருக்கிறது நேரம் போயிட்டு நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் ஷியாக்கள் இருபத்தி ரெண்டு கூட்டம் நான் சொன்னது நாலு கூட்டம் தான் நாலு கூட்டமாக இருந்தாலும் இவர்கள் இருக்கக்கூடிய ஒரு கொள்கை தான் தகையா அதாவது நல்லவங்களோட பேசி பொய்ய நல்ல சொல்லுவாங்க உள்ளத்தால உண்மையை வச்சு கொண்டு வெளியால போய் சொல்லி இவர்களுக்கு ஆகுவாங்க இவர்களுக்கு ஹலால் என்று சொல்லி ஒரு கொள்கையை பரப்புவாங்க அதனால இலங்கையில இந்த போராக்கள் ஷியாக்கள் பரவி இருக்கிறாங்க இன்றைக்கு இலங்கை நாட்டுல அஞ்சு மருத்துவத்துக்கு இவர்களோட அதாவது ஹாஷிமியா மருத்துவ இமாம் ஜாபர் சாதிக்கு கொழும்புல அதே போல டென்டில என்று சொல்லி இவர்களுடைய ஒரு மருத்துவ இருக்குது அதே போல ஓட்ட மாவடியில மண்போல் உண்டாங்க ஒரு மதரசா சாய்க்குது அதே போல சசாபா இஸ்லாமிய சொல்லக்கூடிய ஒரு சென்டர் ஓட்ட மாவடியில இந்த அஞ்சுமே எங்களுடைய பிள்ளைகளோ நிதி உதவிகளுக்கோ வேற எந்த விஷயத்துக்கும் பயன்படுத்துவானா காலப்போக்குல உங்களுடைய கொள்கையை மாற்றுவாங்க அது மட்டுமல்ல மேலாட்சி சொல்றே இந்த இலங்கையில எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி உருவாக்குறது நிச்சயமே கஷ்டம் ஆனால் இவர்கள் பல லட்சம் ரூபாய்கள் பல மில்லியன் ரூபாய்களை கொடுத்து இன்றைக்கு கோல்டன் சரஸ் அந்த இடத்துல முஸ்தபா யூனிவர்சிட்டி ஒன்று உருவாக்கிக்கிறாங்க இன்றைக்கு கிழக்கு மாகாணத்திலிருந்து வரக்கூடிய அதிகமான பெண்கள் இன்றைக்கு ஒரு அதாவது ஏழை காரணமா எளிமையின் காரணமா என்ன செய்யறாங்கன்னா ஒரு டிகிரி ஒன்று கொடுக்குறாங்க ஜாமியத்து முஸ்தபா என்று ஷியாக்களுடைய இன்றைக்கு அநேகமான பெண்கள் அங்க மாட்டிக்கிறாங்க இவர்களுடைய ஒரு வழித்திட்ட ஒரு கொள்கை நான் உங்களுக்கு சொல்றேன் நிகா ஒரு முசா என்னது ஒரு ஷோர்ட் பீரியட்ல கல்யாணம் முடிக்கிறது ஹலால் இத நபிசல்லும் அவருடைய காலத்துக்கு பின்னால அப்படியே மாற்றப்பட்ட ஒரு சட்டம் இவர்கள் அதற்கு மாதனம் காட்டுவாங்க முத்தாண்ட என்ன தெரியுமா மூணு அவருக்கு கல்யாணம் முடிக்கிறது ஈரான்ல போய் பார்த்தா இதற்கு தனி ஒபிஸ் இருக்குது அக்ரிமெண்ட் அடிப்பாங்க இன்னாரோட இன்னார் ஒரு அவருக்கு உங்களுக்கு கல்யாணம் ஒரு நாளைக்கு ஒரு கல்யாணம் நாற்பது நாளைக்கு ஒரு கல்யாணம் அஞ்சு பேர் இருந்து ஒரு பெண்ண கல்யாணம் முடிக்கிறது இப்படி நிக்காவுல் முத்தால பல பல கொச்சை அதனால மேலாண் போவர்களே இன்றைக்கு பெண்கள் டிகிரி என்ற பெயர்ல இந்த விபச்சாரத்துக்குள்ள மாட்டாங்க மற்ற விபச்சாரம் மேலாண் அதனால எங்களுடைய பெண்மணிகளை எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பை எங்கள் செய்கிறது இதுல குறிப்பாக நான் சொல்லிக் கொள்றேன் இன்றைக்கு கூட மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் பேசி வந்தால் கட்டாயமாக விசாரிங்க தெளிவாக அக்கம் பக்கத்தில் விசாரிங்க காரணம் என்னென்னால் இவர்களுடைய ஒரு சக்தி ஒரு திட்டம் என்னன்னு சொன்னா எங்கள்ல யாராலும் கல்யாணத்தை முடிச்சிருக்கு முடிச்சுட்டு முழு குடும்பத்தையும் சீஜா ஏற்றி மாத்துறது இப்படி ஒரு திட்டம் நடந்து கொண்டிருக்குது அதனால கல்யாணம் பேசி வந்தார் கட்டாயம் விசாரிங்க இவங்க யார் எங்க இருந்து வந்தவங்க கட்டாயம் விசாரிங்க சிலவங்க சொல்லுவாங்க அஹ்மத் முஸ்லிம் சொல்லுவாங்க அஹ்மத் முஸ்லிம் என்று ஒரு பிரயோகம் வந்து அவர்கள் காதி அணிகளை சேர்ந்தவர்கள் நாங்கள் சுசைன் ரவி பரம்பரை என்று சொன்னால் இவர்கள் ஷியாக்களை சொன்னவங்க இப்படி கட்டிய கொள்கைய மறப்புறதுக்காக வேண்டி இன்றைக்கு நிக்காக்கள் பேசி வருது அதனால மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் பேசும் பொழுது கட்டாயமாக விசாரிச்சு முடிச்சு கொடுங்க அப்படி இல்லாட்டி நாங்களும் அந்த கொள்கைக்கு மாற்றப்பட்டு நாங்களும் நரகவாதிகளாக போவோம் அதனால மேலாண்மைகளே இவருடைய கொள்கைகள் தெளிவான வழிகட்ட கொள்கைகள் என்பது குரான் சொன்னா நமக்கு சொல்லி தருகிறது எந்த அளவுக்கு சொன்னா குரானுடைய பல ஆயத்துக்களை மாற்றி வச்சிருக்கிறாங்க அதனால அன்பிற்குரிய இவர்களோட தொடர் நீக்கக்கூடியவர்கள் எங்களுடைய எங்களுடைய குரானுடைய சுண்ணத்துடைய அந்த வழிமுறையை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுங்க அதே போல எங்களுடைய சமுதாயத்தை பாதுகாக்க பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது நம் பாமலை மன்னிப்பானா பெற்றார் உற்றார் உறவினர்களுடைய பாமலை மன்னிப்பாயா இப்படியான வழிபட்ட இருந்து எங்களுடைய சமுதாயத்தை நீ பாதுகாத்திரியா அல்ல உன்னுடைய சமுதாயத்தை பாதுகாத்திரியா அல்ல உன்னுடைய குழந்தைகளை பாதுகாத்திரியா அல்ல களிமாவோட வாழ்ந்து களிமாவோட உலகை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக